பேர் சொல்லி இப்ப நாம அப்படியே தான் இருக்கணும் சின்ன பிள்ளைகிட்ட போனீங்கன்னு சொன்னா ஒரு பந்தை தூக்கி அடி போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அண்டாடிற எட்ட போனாங்களே அட தூக்கி போட மாட்டாங்கன்னு இவன் போய் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் அவங்க போடும்போது நீ நீ போடு நான் இருக்கிறேன்னு ஒன்றாய் அப்படி விளையாடும்படியா இருக்கு ஆனாலும் அந்த ஒன்றாய் பந்து விளையாடினாலும் அந்த பந்தானது ரோட்ல போட்டதுன்னா வேறாய் ரோட்ல எல்லாம் போடக்கூடாதுடப்பா ஆமா இன்னொரு தரம் செஞ்சு அடிச்சு விடுவேன் அப்ப வேறாய் ஆனா அது வரைக்கும் விளையாடுகின்ற வரைக்கும் உடனாய் நம்ம பெத்த அப்பாவும் பெத்த அம்மாவும் மூணா இருக்கிறாங்களேடா அவன் அப்படி இல்லாம என்ன பண்ணுவான் சித்தாந்தம் சித்தாந்தம் இதுக்கு மேல ஒண்ணு நான்காயின்னு சொல்ல முடியாது இதுல ஒண்ணு மைனஸ் பண்ணி ரெண்டாயின்னு சொல்ல முடியாது ஒன்றாய் வேறாய் உடனாய் மூன்றில் அடைக்கப்பட்டாரு இப்படி எல்லாம் பெருமான் இருப்பானாம் அதான் கூடலிலா குணக்கிரியோன் ஆன நெடுங்கடல் ஆளாலம் அமுது செய்ய போனகம் ஆனவா புவல்லி கொய்யாமும் எல்லாருக்கும் என்னன்னு கேட்டா நஞ்சுன்னா இறந்துடுவாங்க இவருக்கு அது ஒரு ஒரு வேலை டிஃபன் ஆயிட்டுது சிற்றுண்டி சிற்றுண்டி அன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி இவங்கெல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு எல்லாம் நஞ்ச நஞ்சு கொண்டு வந்தாங்களா எடுத்து நான் இந்த இடைவேளையில சாப்பிடறது இல்லப்பா அன்னைக்கு டிஃபனா சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டேன் அருமையா இருந்ததுப்பா அப்படின்ட்டு இப்படி அந்த போனகம்னா அமுது தான் அமுதாக உண்டாராம் பூவல்லி கொய்யா பூவல்லி கொய்யணுமா இப்படி எல்லாம் நமக்கு எத்தனாவது பாட்டு இது பனிரெண்டு இந்த பாட்டு அன்று அன்றுனா காலை எல்லை கடந்த அன்று எங்கே ஆல நிழற்கீழ் ஆலமரத்தினுடைய நிழல அருமறைகள் தான் அருணி அருமறைகள் அதான் நான்கு வேதம் ஆச்சுங்களா அப்புறம் என்ன வேதத்தை அருளார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானுடைய திருவாயிலிருந்து வருவதெல்லாம் வேதம் அவர் நில் என்றாலும் இரு என்றாலும் கடை என்றாலும் அவையெல்லாம் கூட வேதம் அப்ப பெருமான் திருவாயிலிருந்து வருவன எவை அத்தனையும் வேதம் அதனால்தான் அவருடைய திருவாக்கிலிருந்து ஆல கீழ் என்ன செய்தார் பெருமான் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்று ஆரையேத்தும் ரொம்ப அருமை அந்த மாதிரி உபதேசம் பெற்ற அந்த நான்கு பெருமக்களும் தன்னுடைய குருமூர்த்தியாக கொண்டு குருமூர்த்தி வாழ்க கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்றெல்லாம் அப்படி நால்வரும் மற்றவர்களும் வந்தாங்கன்னா நாமும் வணங்குறோம் இப்படி எல்லா உயிரினங்களும் அந்த பெருமானை குருமூர்த்தியாக அணுகி மகிழ்கின்றன நன்றாக வானவர் அதான ஆமா வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்று நின்று ஆறாங்கப்படாது நின்று ஆரையத்தாரன்னா அவனுடைய மனம் நிரம்ப மனம் நிரம்ப வழிபாடு செய்யறாங்களாம் நன்று ஆரையத்தும் நிறை கடலோன் அருமையான செலும்பினை உடைய திருவடி உடையவன் அவன் புனை கொன்றை பொன்தாது பாடி அவன் அந்த பெருமான் திருச்சடையில் திருச்சடையில அணிந்திருக்கிற மலர் கொன்றை மலர் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ எல்லாம் எத்தனையோ மலர் இருக்க கொன்றை மலர் அப்படின்னு கொண்டிருக்கான் அதனால அந்த கொன்றை மலர் என்ன பண்ணியும் என்னதா என்ன மாதமும் செய்து தெரியல அது இருக்குதான் அந்த கொன்றை பூவை பாடி நாம் பூவல்லி கொய்யாமும் புனை கொன்றை பொந்தாது பாடி அந்த கொன்றை பூவில் இருக்கிற மகரந்த பூவெல்லாம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் நாம் எண்ணி பாடி இந்த பூவல்லியை கொய்வோம் அல்லியிலிருந்து செடியிலிருந்து அந்த மலரை பறிப்போம் என்று கூறுகிறார்கள் படமாக என் உள்ளே தன்னினை போது அவை அளித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் படமாக என்னுள்ளே தன்னினை போது அவை அளித்து அருமை அப்படியே அவன் திருவடி எனக்கு உள்ளத்தில் தந்து விட்டு கேட்டா அப்படியே படம் படம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம் திருவடி அப்படியே நாங்கள் உள்ளத்திலேயே காணுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய பெருவிரல் அடுத்த விரல் அடுத்த விரல் அடுத்த விரல் சுண்டு விரல் அப்படியே நீண்டது பின்னால் வளைந்தது அப்புறம் இப்படி போகிறது அப்படியே இருக்கான் திருவடியே இருக்கான் அது படம்னா அதான் உள்ள கிடியில் உருவெழுதி என்றாரே அதான் இந்த உள்ளமாகிய ஒரு பிறைய தெரியல அந்த பெருமானுடைய உருவத்தை அப்படியே எழுதணும் அது போல திருவடி அப்படி உருவாக கொண்டு வழிபாடு செய்யலாம் ரொம்ப அருமை அவர்கள் என்ன செய்கிறார்கள் இடமாக எங்க இருக்க படமாக என் உள்ளே தன் இணைப்போது இணைப்போது நான் இரண்டு திருவடிகளையும் ஒரு திருவடி மட்டுமல்ல இரண்டு திருவடிகளையும் அவை அழித்து கொடுத்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேயபிரான் என்னுடைய உள்ளத்தையும் இடமா கொண்டிருக்கிறான் அவன் வேற எங்க இருக்கிறான் கட்சி ஏகம்பத்திலையும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான் ஏகம்பத்தான் அப்ப அப்படி கட்சி ஏகம்பத்தில் மட்டுமல்ல என்ன செய்யறார் தடமார் மதில் தில்லை தில்லையிலும் இருக்கிறான் அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ அவன் இங்கெங்கெல்லாம் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் ஆனா இந்த இரண்டு இடத்தை குறிப்பிடுகிறார் ஒன்று ஏகம்பம் இன்னொன்று இல்லை என்று குறிக்கிறார் இப்ப இந்த பதியம் எங்கே பாடப்பட்டது ஆமா தில்லையில் அருளியதுன்னு போட்டிருக்கு ஏன் இங்க தில்லை சொன்னது அதே சமயத்துல காஞ்சிபுரத்துக்காரங்க பார்த்தாங்கன்னா காஞ்சிபுரத்தில் அருளியதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் சேக்கனாருடைய அந்த கைவண்ணத்தில் இவருடைய வரலாறு மட்டும் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அழகா சொல்லுது அது கிடைக்காது நமக்கு குறைதான் நாலு வரையில் ஒரு மூவருக்குடைய வரலாறு கிடைச்சது இவர் வரலாறு அவருக்கு கிடைக்கல இல்லவா சரி நன்றா இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடு மாபாடி பூவல்லி கொய்யாமோ அது இந்த ரெண்டு இடங்களையும் அவன் நடனமாடுகின்ற இடமாக கொண்டிருக்கிறான் அதை நினைந்து நினைந்து எண்ணி பூவை கொய்யும் போதெல்லாம் பெருமான் திருநடத்தை நினைந்து சேர்ந்த பூவை கொய்யுங்கள் என்று சொல்கிறார் அங்கி அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அடிய அப்பா ஒரு பட்டியலே போட்டு ஏன்னா தக்கன் யாகத்துல எல்லாம் சாது உணவு வாங்க எல்லாம் சாப்பிடான்னு சொன்ன உடனே பெருமான் சிவபெருமான் கலக்காத வேள்வி ஆச்சே அதுல நம்ம போகலாமான்னு நினைக்காம சொருன்னு எல்லாம் வந்துட்டு அதுல யார் தெரியுங்களா எங்கேயுமே வராத ஆளு பிரம்மன் எப்பவுமே கூட நாமகள் அழைச்சிட்டு வர மாட்டான் என்னமோ அன்னைக்கு இங்க வான்னு அழைச்சிட்டு வந்துட்டான் எங்க இந்த சாப்பாட்டுக்கு <laughs> ஆச்சரியமா இருக்குது திருமால் தானே திருமகளோடவே இருப்பாரு நம்ம ஐயாவும் இதெல்லாம் பாதியே பாதியை கொடுத்தவர் அவர் தான் பிரம்மன் தான் தான் உண்டு மணி உண்டுன்னு தனியா இருந்தவங்க <laughs> அன்னைக்கு கூட சொல்லும் போது நீ வா தக்கனுடைய யாகம் எல்லாம் முடிஞ்சிருக்கு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் ஒண்ணு ஐநூறு ரூபா போடும்னா லாடெல்லாம் எவ்வளவு எவ்வளவு தூத்துக்குடி அல்வா அப்படின்னாரு வேணா நீங்க சாப்பிட்டு வாங்க நான் வந்து எனக்கு கூச்சமா இருக்குதுங்க நான் வந்தேன் நீ பாண்ணா அப்படின்னா என்னமோ வந்து வந்தது பெண் பந்தியில உட்கார கூடாதோ தாங்கூட உட்கார வச்சுக்கிட்டு அதனால ஆண் பந்திலே அதையும் உட்கார வச்சுட்டு அது பாவம் கூசி கூசிக்கிட்டு என்ன நீங்க இதெல்லாம் ஒனியும் ஒனியும் காட்டலாம் திருவாசகத்துல காட்டியிருக்க எந்த முண்டம் காட்ட போகுது இதை காட்டினா நாடு உருப்பிடும் எதையே காட்டிட்டு இருக்கிறான் நாமாவது காட்டுவோம் அதனால இப்படி வளர்த்து வச்சுட்டு அதை நல்லா உட்காந்து சாப்பிடுன்னா நீ என்ன நீ என்ன என்ன போங்க யாராவது ஆம்பளைகளை பொண்ணு பொண்ணு கூட்டி வந்திருக்காங்களா என்ன மட்டும் அழைச்சிட்டு வந்து சாப்பிட சொல்றீங்க வெக்கமா இருக்கிற பரவாயில்ல சும்மா ஆகணும் எல்லாம் அப்படி எடுத்து எல்லாம் மகேஸ்வர பூஜை அதில் முதல்ல திடீர்னு சாப்பிடக்கூடாது சாத்தெல்லாம் பிழைஞ்சி அழைச்சி அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை பெருமானுக்கு உரித்தாக்கி அதை தண்ணி சாப்பிட்டு சாத்தை பிழைஞ்சி ஒரு காக்கா கிட்ட கொடுத்து அதே காக்கா கூப்பிட்டு போறப்பா அப்படி போட்டு விட்டுட்டு அப்புறம் காக்கா சாப்பிட்டுதான் கேட்பாங்க தந்தையார் பலமுறை கேட்டுருக்காங்க மத்தியானம் சாதம் கொண்டு வச்சா வச்சுட்டு வந்துடக்கூடாது கதவை முக்காலும் சாத்திக்கிட்டு கூப்பிடுற நீ நின்னு வராது கூப்பிடாம இருந்தாலும் வராது கதவை சாத்திக்கிட்டா பயப்படாது அதனால கா கா கான்னு வரணும் அதுக்கு வந்து ரெண்டு ஒன்று சாப்பிட்டோன்னு காக்கா சாப்பிட்டதுன்னு சரின்னு தான் வைப்பாங்க அப்படி சிவஜிவ அப்படி எடுத்து அப்படியே அப்படி அப்பதான் எடுத்து விட்டுக்கிட்டு எடுத்து அப்படி இப்படி இப்படி சாப்பிட போச்சு பாருங்க வீரபத்திர தேவர் வந்து பார்த்தார் விட்டான் ஒரு சக்கரத்தை சக்கரத்தை விட்ட உடனே இது கணவன் மனைவியுமே இருக்காங்களா அதனால அது அப்படியே ஒளியும் ஒளியும் எடுத்து ஆச்சு அடுத்த வகுப்பு அதான் திருவந்தியார் சொல்றாரு நாமகள் நாசி சிரம் திரமன் பட சோமன் மூகம் நேரித்த துந்தி பாரு விட்டாம் இந்த வீரபத்திரம் ஒரு சக்கரத்தை அது என்ன ஆச்சுன்னா இந்த மனுஷனுக்கு அஞ்சு தலை இருந்தது யாருக்கு பெருமாவுக்கு அன்னைக்கு ஒண்ணு கூட்டு சமகாரம் இல்ல நாம அதுல பக்கத்துல இருந்தம்மா பாவம் என்னைக்கு வராது இப்படி சாப்பிட்டா பாருங்க இப்படி நீட்டு சாப்பிடும் போது மூக்கு அறுத்துக்கு நாமகள் நாசி மூக்கு சிரம்பிரமன் பட சோமன் மூகன் நெறித்த துந்தி பரு தொல்லை வீணை கேட உந்தி பரு இந்த சமயம் கலந்த நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அங்க இருக்கிற எலிமெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி உந்தியார படை கொடுத்து ஆண்டு விழா நடிக்க செய்த என்ன என்னன்னு பரமாட்டமே அப்படியாக இங்க யாருக்கு வந்தோம் அதுக்காக ஆமா அங்கி யாரு அக்னிகாய அருக்கன் சூரியன் ராமணன் என்னைக்குமே மத்துப்பட்டவன் அந்தகன் யமன் கூற்றன் அவனுக்கு பணியாள் செங்கன் அரி யாரு திருமல் நீ சொல்லியிருக்கிறேன் பெருமாளை பத்தி பெருமாள் அன்னைக்கு வந்து சாப்பிட்டு போனதுதானா எங்க சார் இந்த பக்கமே காணா பெருமாள்னா அந்த அந்த இது தக்க யாகத்துல போய் சாப்பிட்டு வந்து போய் படுத்தார் இந்த பக்கமே காணாங்கன்னா என்னன்னா என்னமோ டாக்டர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கார் அதான் தெரியுது அப்படின்னு அடே அப்படின்னு எல்லாம் நாளை அடுத்த வகுப்புல அருமையா சொல்றேன் இந்த மாதிரி சொன்னவர் வேற யாருமே இல்லை மணிவாசகர் எனவே இப்படிப்பட்ட அவன் யாரு பெருமாள் அயன் இந்திரன் சந்திரன் பங்கமில் தக்கன் அவன் தான் காரணமானவன் எச்சன் அந்த வேள்வி செய்தவன் யாரோ அவன் இவரெல்லாம் என்ன ஆச்சினாரு தம் பரிசடிய தம்முடைய தன்மையெல்லாம் கெட்டுப்போக என்ன செய்தார் பெருமார் பொங்கிய சீர் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படிப்பட்ட திருவரம் எரித்ததெல்லாம் நாம் இங்கே எண்ணி நாம் காணலாம் தக்க அழித்ததெல்லாம் பாடி நாம் செய்வோம் என்று சொல்றார் தின்போர் விடையான் தின்போர் விடையான் விடை இருக்குதே அந்த விடை என்ன எப்படி கேட்டா தின்போர் விடையான் எவ்வளவு பெரிய போர்லையும் இந்த காலமாடு சளைக்காது தோளுடைய சிறியன் விடையேறி பூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்றாரு அதனால இங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது மட்டும் அல்லன்னு ஏதேனும் ஒரு பெரிய போர்னா கூட முன்ன வந்து நிக்க அந்த திருவண்ணாமலை காலம் மாதிரி அதுவும் போச்சு திருவண்ணாமலையும் காங்கேயும் தான் ரெண்டையும் சொல்றது அந்த காலத்துல எங்கடா போனோம்னா திருவண்ணாமலை கால காலதாண்டா காங்கேயம் கால அந்த பக்கத்துல இருக்கு மோகனூர் பக்கத்துல ரெண்டும் போச்சுப்பா இப்ப காலமெல்லாம் இப்ப எல்லாம் தான் எல்லாம் இன்ஜின் தட்டி விட்டா போகுது மாட்டுக்கு வேலையே இல்லாம இப்படியாக அந்த தின்போர் விடையான் அறக்கடவுளே விடையாக இருக்கிறது சிவபுரத்தார் போரேறு ஏப்பா செல்வரு சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் அப்ப சிவபுரம் தான் நாம் எல்லாம் அடைய வேண்டிய இடம் பெருமான் இருக்கிற இடம் அந்த இடத்துல இருக்கிற போரேறு அந்த போர்ல ஏறுன்னு சிங்கமா இருக்காங்க ஏன்னா எந்த போரிலும் வென்றதாக இருக்குமே தவிர தோல்வி என்பது இந்த இதுலயே இல்லை பட்டியலே கிடையாது அப்படிப்பட்ட போர் ஏறு அவர் என்ன செய்தார் மண்பால் மதுரையில் நம்முடைய மண் உலகத்துல நம்ம மதுரையில அடே என்ன பாய்ச்சினாரு நம்ம மதுரையில பிட்டமுது செய்தருளி அவருக்கு கிடைக்காததா எத்தனையோ கிடைக்கும் இருந்தவர் கூட யார்கிட்ட செய்யணும் அது யாரு வீட்டுல ஒரு குடிசை போட்டுக்கிட்டு ஏதோ ரெண்டு சுள்ளி குள்ளி வச்சு அதை பிட்டை செஞ்சுக்கிட்டு எடுத்து முடிச்ச உடனே சொக்கநாதா மீனாட்சி அம்மா நீதான் இருக்கிற போ நீதான் இருக்கிற என்று சொல்லி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் பிட்டு வைப்பான் அந்த மாதிரி பல நாள் நைவேத்தியம் செய்த வீட்டில் உண்மையாகவே அதனால அதனாலதான் ஒரு கூட ஒரு மண்வெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலையாள் வேணுமோ வேலையாள் அப்படின்னு இதெல்லாம் நடிக்கிறது கூட பால் இல்லை சிவாஜி வாஜி அது அந்த வீட்டுக்கிட்ட வந்தவன் தான் அந்த அம்மாலோ யாராவது நம்முடைய கரை அடைக்கணுமே இல்லைன்னா அரசன் நமக்கு தண்டனை கொடுத்துருவானே ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது ஆள் கிடைக்கலேன்னு இருக்கும்போது இது கொட்டுவிட இப்போ கூலி ஆள் வேணுமோ பாட்டி கூலி ஆள் வேணும் ராஜாடா நீ தான்டா சொக்கனா அதுடா இங்க வாடா ராஜா இதெல்லாம் யாரு கண்ணம்பா நடிக்கணும் பூட்டா என் பேர் பாட்டி சொக்கம் பாட்டி அதானே கேட்டேன் அதானே கேட்டேன் எங்க சொக்கரே வந்துட்டேன் நடிக்கலாம் கூட்டு வச்சு இது மாதிரிப்பா என் பங்கரை கொஞ்சம் விட்டு கூடி பார்த்து பசியா இருக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைக்கிறேன்னு அப்படியா ராஜா கொஞ்சம் உட்கார வச்சு கொடுப்பேன்னு நல்லா இருக்கு பார்த்து நல்லா இருக்கு நடிக்கலாம் என் பங்கம் அடிச்சுட்டு வரியா கரெக்டாக அடிச்சுட்டு வரேன் பாட்டி கவலைப்படாத பாட்டி என்று போனாரு போனவர் என்ன செய்தார் எங்கே வெள்ளித்தறியில் காண்க ஆமா அதெல்லாம் சொல்ல முடியுமா மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருடி அப்புறம் தண்டாலே பாண்டியன் இல்லைங்களா சிவ சிவ இல்லைங்களா குறிப்பில் குறிப்புணர்வாரை குறிப்பினுள் யாது கொடுத்தும் குழல் திருக்குறள் தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட பாருங்க அவன் தண்டால வந்து இவரை அடித்தார்னு இருக்குது மணிவாசர் பார்த்தாரு தந்தாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட இந்த மாதிரி தவறு செய்தது என்னன்னு கேட்டா தன்னுடைய பணியை முடிக்காம இருந்துட்டார் எப்பா எல்லாம் கரையெல்லாம் ஏறுறது நல்லா சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க பார்த்துட்டு வரும்போது எல்லாம் அரசி எல்லாரும் அவங்க செம்மையை அரைச்சிருக்காங்க நல்ல கரையெல்லாம் வச்சிருக்காங்க இவர்கிட்ட நெருங்கும் போது ஒரு நாலு அடிக்கு முன்னாலேயே ஒரே ஒரு ஆள் தான் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்னு அதான் ஒருத்தரும் இல்லை யாரோ சொக்கனா பேர அவர் சொல்லும் போது இந்த ஆள் இவர் என்ன அப்பதான் முண்டாசை எடுத்து கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மண்வெட்டி எடுத்து ஒண்ணு இப்படி போடுது ஒண்ணு காலுகிட்ட போட்டுட்டு அதை என்னடா காலுகளை போட்டுக்கிட்டு இங்க போடாம சத்தம் போடுது ஏன் காதல விழட்டும் அதனால மண்ணை போட்டு அப்படி தூக்கும் போது இந்த சிம்மாடு கீழே விழுந்துட்டுது அதை என்ன அது விழுந்துட்டுது இதை வச்சுட்டு அந்த சிம்மாடு எடுத்துக்குது இது தூக்கும் போது இது கீழே பொக்குன்னு கீழே தனி மண்ணு கொட்டி விட்டுது பார்த்தான் அந்த காலம் இல்ல இந்த காலம் தான் நீங்க முன்ஜாமீன் பின்ஜாமீன் வாங்கிடுவீங்க ஒடிச்சு விட்டீங்க நாட்டை அதனால எடுத்தான் கையில இழுத்தான் இந்த குற்றம் செய்தா உடனே தண்டனை கிடைச்சாதான் நாடு திருந்தோம் பணி கொண்ட புண்பாடல் பாடினாம் இவர் தான் சொன்னார் இங்க புண்பாடல் பாடினாரு அங்க புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் அந்த அவன் அடிச்சுட்டானா அடிச்ச உடனே புண்ணாயிட்டு தான் முதுகுல இவர் போய் பாருங்க ரத்தம் வராத உடம்புல ரத்தம் வருது பென்சில் ஆயின்மெண்ட் எடுப்பா மெதுவா பூசுறேன் மெதுவா பூசுறேன் என்று சொன்னாலும் சிவ சிவ அப்ப பென்சில் ஆயின்மெண்ட் எல்லாம் கிடையாது சொல்றேன் அல்லவா பெருமானு போய் புண்ணு படுமா படாது அல்லவா அந்த அடி இவருக்கு புண்ணா போயிட்டு அவர் மேனி ஏது அவருக்கு மேனி ஏது உருவலன் அருவலன் ஒருவன் மற்ற மற்ற இருவருக்கு அரியவன் என உணர்ந்து அறைகிறார் இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி இருப்பவனுக்கு என் உடம்பு எது கிடையாது இதெல்லாம் சும்மா அந்த குறிப்பவளுக்கு அந்த புன் சுமந்த பொன்னீனி என்றார் அங்கே இங்கே புன் பாடல் பாடினான் அந்த புண்ணை பணி கொண்ட புண்பாடல் அந்த புண்ணையே நம்ம பாட்டுல வச்சு பாடுவோம் பாடும் மனுஷன் அடிவாங்காத மனுஷன் அடிவாங்கி புண்ணு ஆயிட்டுதுன்னா என்று சொல்லி இப்படி பூவல்லி கொய்யாமும் முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமரியார் திருமாலோ பிரமனும் பெருமனும் திருவடியை கண்டவர்கள் அல்ல ஆனா போற்றுவதே அவங்க என்ன செய்ய முடியும்னா தன் வாயினால சொல்ல சொல்லுதற்கரியானே சொல்லி மயிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமேனியை நாம் என்ன செய்யறோம் என் நாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் அப்படி பிறெல்லாம் காண முடியாத பெருமான் என்னுடைய மனதில் இருக்காங்க என் மனதில் இருக்கான் அதனால இப்படி தன் மனதில் இருந்து எழுந்துள்ளி இருக்கின்றான் அப்படிப்பட்ட பெருமான் இளங்கணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமும் பாடி அந்த பெருமானுக்கு நகை வேற எதுவும் இல்லை மைனர் செய்யணும் மற்றதை போட்டுக்கலாம் எவ்வளவு செய்யணும் பெருசா போட்டுக்கலாம் போடலையே என்ன அங்க கிடக்கிற ரெண்டு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டு <laughs> அது என்ன இருக்கு சுந்தரமூர் சாமி பாம்பு மூசு மூசு என்னுமா அப்படிதான் பாடினது ஓய் இந்த மாதிரி நாங்க வரும்போதாவது திருவண்ணாமலைக்காரன் வரும்போதாவது ஏய் மூச்சு படிப்படாது இப்ப எங்க எட்டாரு நீ வரவேற்கிறியோ இல்லையா அது மூசு மூசுன்னு இல்ல பாம்பு என்று இப்படி எல்லாம் வர்ணித்தார்கள் அந்த பாம்பினை பாடுவோமா என்று சொன்னார் இலங்கு அணியாம் அவனுக்கு பொருந்திய அல்லது அணியாக வழங்குகின்ற பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அந்த பாம்பின் செயல்களை பாடி நாம் இப்படி எல்லாம் பூ முடி என்றார் சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்க ஆறாத ஆசையதாய் அடியேன் அகமிழ அந்த சிலம்பொலி அந்த சிலம்பொலி அப்படியே அருமையா கேட்டது யாரு கேட்டா அது மாதிரிலாம் சேரமான் பெருமாள் என்று தலையிட்டறிவார் என்றது சிலம்பொலி கேட்டார் அந்த ஒரு நாள் அந்த சிலம்பொலி அந்த கேட்க தாழ்க்கத்தான் உடனே தன்னை மாய்த்துக் கொள்ள போக அப்பொழுது மீண்டும் ஒழித்தார் ஏப்பா அப்படின்னா நம்முடைய திருவந்தியார்ல சித்தா நம்முடைய பதினாலு சாத்திரத்துல ஒரு பாட்டு அங்க அடிக்கிறது அது தினமும் அவங்க புண்ணியம் இது ரொம்ப திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பீடென்று உந்தி பெற அந்த சிலம்போசை கேட்கும்போது என்ன பண்ணும் தூணம் அப்படிதான் மணி அடிச்சவன் நினைக்கிறேன் ஏ அஜாமாவது இன்னைக்கு அண்ணாமலையார் பார்க்க முடியல என்னமோ அண்ணாமலையாரே நாளைக்காவது அஜாமத்துக்கு போகணும் நினைச்சுக்கணும் இல்ல அந்த திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று அந்த ஒலி வழியாக சென்று நிறுத்தனை கும்பிழந்து உந்தீபரு அந்த பெருமை என்ன பண்ணுவான் நேர்பட அங்கே நின்று உந்தீப அவன் இந்த திருச்சிலம்போசை என்று கேட்குமோ இதை நான் ஏங்கி கிடக்கிறேன்ப்பா அப்படி இருக்கிற எனக்கு உன்னுடைய சிலம்போசையெல்லாம் காட்டி நீ ஆட்கொண்டாய் முன்னே அகமகிழ பேராந்த வீதி பெருந்துரையான் அருமை அதனால அந்த காலத்துல தேர் ஓடுற வீதினா அகலமா இருக்கும் ரொம்ப அகலமா இருக்கும் ஏன்னா தேர் போகும்போது அந்த காலத்துல இழுத்துதான் போறாங்க தேரை இழுத்துக்கிட்டு தான் போற பழக்கம் இழுத்துல இப்படி பேரானந்தம் பாடி அவர் நடம் செய்கின்ற அந்த ஆனந்தத்தை பாடி பூவல்லி கொய்யாமூன் அத்தி உரித்து அது போர்த்தருளும் யானையை உரித்தன் தோலையே போர்த்தி கொண்டான் பெருமான் பெருந்துரையான் எங்கள் இருப்பவன் பித்த வடிவு கொண்டு இவ்வூலையில் பிள்ளையுமாம் பித்த வடிவு கொண்டு என்ன பித்துனர் பித்து பிடிச்சவன் எதேன்னு ஒண்ணு சும்மா செஞ்சுக்கிட்டே இருப்பான் துணியை கழிக்கவும் துணியை கழிச்சுட்டே இருப்பான் அல்லது எதேன்னு குச்சி வச்சாரியும் அடிச்சுட்டே இருப்பான் அது ஏன் செய்யறன்னு தெரியாது அது போல பெருமான் ஒரு பித்துனர் என்னன்னாரு இந்த அடிவர்கள் எல்லாம் சீக்கிரம் கரையேறணும் அதான் பித்து சிவ சிவ இதை போய் கீழ்பாகத்தில் சேர்க்கப்படாது ஓக பித்தன்கிறீங்க ஆமா பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மான அதனால எல்லா ஆன்மாக்களும் என்னைக்கு முத்தி பேரடைஞ்சு மகிழ்ச்சியா இருக்கும் அதே பித்து அந்த பித்தன் தான் நம்முடைய பெருமான் எனவே பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் அவன் இப்படி இருமாரு பிள்ளையாகவும் வருவான் தாயும் ஆனவர் பிள்ளையும் ஆகுவார் ஆமா அதனால யாராருக்கு எந்த வடிவில காட்சி தரணுங்கிறது அவனுக்கு தெரியும் அந்த வடிவில காட்சி தரும் எல்லாமா இருக்கும் இப்படி இருக்கின்ற பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் உத்தர முத்தி முழு முதல் அருமையான சொல்லி இந்த முத்திப்பேற்றிற்கு முழுமையாக ஒரு முதல் பொருள் இருந்து இருக்குதுன்னா அது நம்ம பெருமான் தான் இது அப்படியே வந்திருக்கு இதுல திருவந்தியார்ல முத்தி மூதலுக்கே மோக கோடி படர்ந்து அத்தி படுத்ததென்று உந்தி பர அருமையினும் அருமை வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் எந்த ஒரு காரர் சுவாமி உத்தர கோசமங்கை வள்ளல் அவர் அவருக்கு இந்த திரு திருப்பெருந்துரையும் உத்தர கோசமங்கையும் அப்படி உடையிலேயே உள்ளத்திலேயே இருந்து அந்த உத்தர கோசமங்கை வள்ளல் என்ன வள்ளல்னாரு முத்தியை வாரி வாரி வழங்குற வள்ளல் அவர் தான் அந்த வள்ளல் புத்தி பூந்தவா பூவல்லி கொய்யாமும் அடியனுடைய புத்தி எல்லாம் எல்லாம் அவருடைய பெருமானிலும் பெருமானுடைய ஆடலிலும் அவன் செய்கின்ற அருள் செயலுமாகவே இருக்குது அதை நான் நினைச்சு நினைச்சு நீ பாருடியம்மா அந்த பூவல்லி பொய்வா பொய்க என்றார் இன்னும் ஒரே ஒரு பாட்டு மாவார ஏரி மதுரை நகர் பூந்தருளி இது அவர் பார்த்தார் எல்லாம் எங்க பாக்குறோம் மான்னா விலங்குன்னு அர்த்தம் பரிமையில உரையில இருந்தாருன்னா மா விலங்கு ஈண்டு குதிரையை குறித்தது என்னை பாண்டியன் தனக்கு பரிமா விட்டு ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோம் அருள்வடி இருப்ப கொட்டி பண்ண அப்ப அப்போ மா என்பது பொதுவா விலங்கு இங்க பொதுவையால் கூறினாலும் குதிரையை கொள்க ஏன் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னும் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் கொட்டான கொட்டலாம் அதனால மா ஏரி மாவார ஏரி என்றாலும் இங்க குதிரை மீது ஏரின்னு அர்த்தம் மதுரை நகர் பூந்தருடி எங்க இருந்து அந்த பிடிச்ச குதிரை எங்க வரைக்கும் போயிருக்கு மதுரை வரைக்கும் போயிருக்குது பாவம் தலையெழுத்தவருக்கு மதுரை நகர் பூந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ ஆனா இங்க மாதிரி குதிரையை ஓட்டிட்டு போறாரே தவிர மேனியை பார்த்தா ஒரு குதிரை ஓட்டின்னு சொல்ல முடியாது என்ன ஆள் குதிரையை ஓட்டுறாரே தவிர பார்த்து வரைக்கும் அப்படியே ஒரு பெரிய ஞானி மாதிரி இருக்குது ஆனா ஓட்டுறது குதிரையா இருக்கு அப்படின்னு அல்லவா அப்படி அந்த தன்னுடைய பொலிவு கடாமல் சென்றாராம் <laughs> ஆனா ஓட்டுற குதிரை இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஆன்மாவுக்காக இவ்வளவு செய்ய வேண்டியது இப்படி எத்தனை ஆன்மாவுக்கு எத்தனை செய்யறது அவர் பாவம் அதனால இப்படி தேவார்ந்த கோலம் திகட பெருந்துரையான் கோவாகி அடியனுக்கு தலைவனாக வந்தார் இங்க கோன்னா தலைவன் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் குற்றேவல் அவன் எது செய்ய சொன்னானோ அந்த மாற போடுனா போட்டுரு கூட்டுனா கூட்டுரு அது ஏன் என்ன போட சொன்னீங்க இப்ப ஏன் கூட்ட சொல்றீங்க அது கேட்கப்படும் எதியமை பணி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்திருந்தாங்க இது எதியமை பணி கொடுமாறு நீ எதை சொன்னாலும் அப்படி அப்படிலாம் வாழ்ந்தார் அந்த மாதிரி கோ குற்றேவல் செய்தருளும் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமூ அந்த பூவார் கடல் பூ எவ்வளவு மனமும் அந்த மென்மையும் இருக்குமோ அது போல திருவடி இருக்குமா நல்ல மனமும் இருக்கும் மென்மையா இருக்கும் அந்த பூவார் நாம எல்லாம் என்னைக்கு பார்க்க போறோம் தெரியல ஆனாலும் இப்படிப்பட்ட ஞானியர்கள் சொல்லி சொல்லியாவது திருவடியை பார்க்கும் ஞானியர் வாயிலாக நான்மா பார்க்க அதுதான் இதெல்லாம் பயன் இப்படி படிச்சுட்டு போற பயன் இல்லை இந்த பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கனல்காய் குமரவர் சுவாமி பெருமானே பாட்டு படிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தெரியுது இதனுடைய பயன் என்னைக்கு சாமி எனக்கு வர்றது அதே நீ தான் தந்தணும்னு அப்படி கேட்டது குமரவர் சுவாமி பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க இனி ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை அது இருக்கிறத யோகிதையா படிச்சு அன்பா இருந்துட்டா போதுமான என்ன பண்றது பாத்தீங்களா கோழி சொல்லும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமூ அந்த திருவடியை பரவிக்கொண்டு நீங்க எல்லாம் பூ படிக்கணும் என்று சொல்லி இப்படி பூவல்லி பெய்தலை மிக அழகாக சித்தர் அப்புறம் அடுத்தது முந்தி அடுத்த வகுப்புல படிப்போம் என்று சொல்லி பாருங்க அண்ணாமலையான் அடிக்கபலத்தில் இருந்து சிந்திக்கும்படியான புண்ணியம் கிடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டு இந்த அளவில் நாம் என்று அடுத்த முறை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் எல்லோருக்கும் வணக்கம் கூறினோம்